अस्मत्पुरुषमारम्भाम् यदिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழி அவிச்சயல்வாழி ஆழ்வார்கள் நம்முடனே சேர்ந்து எம்பெருமானால் தரிசனமே இதற்கு நம்பெருமாள் பெருக்கு ஆட்டி வைத்தால் அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானால் வளர்த்த அந்த செயல்கள் மும்பை ஸ்ரீ ராமானு சித்தாந்த சமயமொழி சார்பிலே திருநாளைக்கு பிறகு மறுபடியும் ஸ்ரீ ராமானுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே நமக்கு ஒரு உபன்யாசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இங்கேதான் கீதை தன்னை பொருள் என்கிற தலைப்பிலே இருநூறு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கடையனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பகவான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் உஜ்ஜீவனத்தை அடைய வேணும் என்கிறது வேறு என்கிறது வேறு ஜீவனம் என்றால் வெறுமனை இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை அதற்கு தீவாமியம் பெயர் ஆனால் அப்போது ஒன்று விடாமல் உத்கிருஷ்ட ஜீவம் அதுதான் ஜீவன் உத்கிருஷ்ட ஜீவனம்னா நம்மளாக மேலே மேலே நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டு நாம் உண்மையாக அடைய வேண்டியது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த முறையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்குத்தான் ஜீவனம் என்று பெயர் ஸ்லோகத்திலே ஜீவனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன எத்தனையோ ஆண்டுகள் கட்டப்பட்டு எல்லாரும் படிக்கிறோம் ஒன்னாங்களா இந்த காலத்துல இந்த காலம்னு சொல்லி அங்கே ஆளுநர் நாங்கெல்லாம் கூட அஞ்சு வயசு ஆறு வயசுல கொடுத்த சேரலாம் இப்ப இன்னும் முன்னாடியே ஆரம்பிச்சு குழந்தை வயிற்றுல இருந்துச்சு பதிவு பண்ண வேண்டிய அளவை அதுக்கப்புறம் போய் சின்ன வயசுலயே சேர்த்துறாரு அதுக்கப்புறம் அவர் படிக்கிற படிப்புன்றது கூட பத்து வருடம் பதினெட்டு வருடம் அதற்கு பிறகு ஒரு அஞ்சு வருடம் மூணு மூணு வருடம் அஞ்சு வருடம் இப்ப அதுக்கு மேல இன்னும் எம்எஸ் என்னென்னமோ பண்ற அப்படின்னு போயிட்டே இருக்குது ஆனா இத்தனை வருடம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட காலம் ஏறக்குறைய இவா படிக்கிறாள் இவா ಪಡಿಬೇಕಾಗಿ ஜீவனத்தை ಜೀವನ ஜீவனத்துக்கு எவ்வளவு காலம் ஜீவனத்துக்கே இவ்வளவு நாம் கட்டப்படுறோமானால் கட்டப்பட்டு படித்துதான் நாம் முன்னேற வேணுமானால் அப்போ உஜ்ஜீவனத்துக்கு எவ்வளவு கட்டப்படுவோம் அந்த காலத்துல இதே மாதிரிதான் வைத்திருந்தார்கள் ஆரம்ப காலத்திலே உபாயனமா ஏழாவது வயசுல உபாயனம் பண்ணுவான் ராமன் மட்டும் அவர்கள் உபரியா என்று சொல்லி ஏழாவது வயசுல உபயணம் ஆயிடுச்சுன்னா அவர்கள் ஒரு குருபரத்தில் சேர்த்து கொள்வார்கள் அதற்கு பிறகு அவனுக்கு பதினைந்து வருட காலம் அங்கே ஆச்சாரியர்கள் குருகுல கல்வி முறையிலே வேதங்களை மட்டுமல்லாமல் இதர சாஸ்திரங்களையும் சேர்த்து வாசித்து அதற்கு பிறகுதான் அவன் தன்னுடைய கிரகத்துக்கு திரும்புவான் அவன் திரும்புற பொழுது அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அதுக்கப்புறம் அப்பா வேற விஷயங்கள்லாம் இருக்கட்டும் இப்படி அந்த காலத்திலையும் அதெல்லாம் படிக்கிறோம்னு சொன்னான் ஆனா அது மொத்தம் ஜீவனோபாயமாக சொல்லணும் உஜீவன உபாயமா என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா உஜீவனத்திற்காக எவ்வளவா எத்தனையோ சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார் அந்த சாஸ்திரங்களை இரண்டு வகையாக பிரித்தார்கள் ஒன்று சத்வாரம் நமக்கு வந்து அதுவாரகம் என்று சொன்னோம் பகவான் அளித்த சாஸ்திரங்கள் சத்வாரக சாஸ்திரம் என்றும் அதுவாரக சாஸ்திரம் என்றும் இரண்டு வகையா சத்வாரகம் என்னால் என்னன்னா முனிவர்களை இழுத்தி வெளியிட்ட சாஸ்திரங்களுக்கு சத்வாரக சாஸ்திரங்களுக்கு தான் நேரே சத்வாரங்களை வந்து சொல்லாமல் வியாசர் பராச்சரம் முதலான மகிழ்ச்சிகள் மூலமாக சத்வாரங்களை வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படி தெரிவித்த சாஸ்திரங்களுக்கு சதுவார்த்த சாஸ்திரங்கள் என்று பெயர் அப்படி அன்றைக்கு சில சாஸ்திரங்களை பகவான் என்ன மற்றவர்கள் மூலமாக கொடுக்காமல் தானே மேலே வந்து வெளியிட்டார் அதுதான் பண்ண நாய் அவர் வெளியிட்ட தாற்பயம் என்று அழகமாவார் நாயனா என்ற ஆச்சாரியர் ஆச்சாரிய சத்தியம் என்ற நூலிலே தமிழ் செய்த பொழுது முன்னீர் வண்ண முனிவர் எழுதியும் முன்னீர் வெளியிட்ட சாஸ்திர தாற்பயம் கழித்து சேர்த்து காட்டுகிற பொழுது அந்த விசேஷ நிர்கிருத்த வேகம் விடயம் என்ன காட்டுகிறார் அவர் இன்னும் ஒரு வெளியில என்ன தெரிவிக்கிறார்னா முனிவர்களை கொண்டு அவர் வெளியிட்ட சாஸ்திரம் அதெல்லாம் அதுவாக சாஸ்திரம் அது எதற்குன்னு கேட்டா அதெல்லாம் தேகத்துக்குன்னு சொல்லிட்டார் விசிட்ட வேக விடயம் அதாவது சரீரத்துக்கு உண்டான விடயத்தை தான் இந்த தபசாஸ்திரம் தான் என்ன சொல்றது இவன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் எப்பொழுது குடிக்கணும் எப்பொழுது சாப்பிடணும் என்னென்ன பண்ணணும் யார் பண்ணா எத்தனை இருக்கு என்ன எல்லாம் தேகத்துக்கு உண்டான விஷயத்தையே அந்த ரிஷிகள் பண்ணி வைத்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றபடியினாலே முனிவர்களுக்கு வெளியிட்ட சாஸ்திரங்களுக்கு வேகம் விஷயம் இந்த தேகத்தில் தான் நோக்கம் ஆனால் புண்ணியமனாய் எம்பெருமான் தானே வெளியிட்ட தாற்பயத்துக்கு எதிர வேகம்னா நிற்கிற வேகம்னு ஆத்மாவின நோக்கு ஆத்மா அதுதான் உஜ்ஜீவன் இவ்வாறு ஜீவம் ஜீவன் எம்பெருமான் வெளியிட்டது உஜ்ஜீவன் அது எம்பெருமான் நேரே கொடுத்தான் என்னாலும் அங்கே அவர் தெரிவித்தது எம்பெருமான் நேரே வெளியிட்ட திருமந்திரம் என்கிற பற்றின விஷயமாக அழிமவாக நாயனார் அங்கே காட்டியிருக்கிறார் ஆனாலும் கூட சிரமத்திற்கு வந்தாலும் எவ்வளவான் நேரே வெளியிட்ட சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு என்னால் அது பகவத்கீதை என்ற சாஸ்திரம் தானே அதை தவிர வேறு எந்த கிரந்தத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் என்று பார்த்தால் கிரந்தம்னால் ஒரு பெரிய நூல் ஒரு புத்தகம் சொல்லுமே திருமந்திரம் என்கிறது எட்டெழுத்துடைய மந்திரம் பற்றி சொல்லவில்லை ஆங்காங்கே இருக்கிற வார்த்தைகள் சுவாமிக்கு ராமாயணத்திலே அவருடைய வார்த்தைகளாக அப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு கிரந்தமாக அவர் எழுதினதாக சுவாமிக்கு ராமாயணத்தில் சொல்லப்படவே இல்லை ஆனால் கண்ணகிராம் அவர் எழுதவிருந்து நூறே ஒரு தான் ஆனால் அந்த நூறு வருடத்திற்குள்ளே ரொம்ப அற்புதமான சாஸ்திரமான உயர்ந்த சாஸ்திரமான கீதா சாஸ்திரம் அதை நமக்கு கொடுத்திருக்கிறான் அறிவினால் குறைவில்லா அறஞானம் தவறிய நெறியெல்லாம் எடுத்து வைத்த நெறிஞானத்து ஒரு மூர்த்தி என்றார் நம்மாழ்வார் இந்த எவ்வளவுனா கீதா சாஸ்திரத்தை என்ன பண்ணா அதை கொடுத்தான் அத்வைதத்திற்காக உபதேசித்தான் என்னால் பார்த்தம் பிரபலம் உத்திக்க கீதாவதரணம் என்று பார்த்தனாக பிரபலம் அவன் உத்தேசித்து அருளை செய்தார் ஆனால் அதை யாருக்கு கொடுத்ததும் கேட்டால் அவனுக்கல்ல நமக்குத்தான் கொடுத்தானே அவனை யாகமாக கொண்டான் நமக்கு கொடுத்தார் அதை பற்றி ஒரு ஸ்லோகம் கூட தொடர்ந்து வழக்கம் சர்வோபனிஷதோ காமா भोक्ता गोपानन्दः पार्थोवत्सः मुदिः भोक्ता दुग्धम् ஈகாமுகம் என்று அற்புதமான யோகனை உபனிஷத்துக்களாலும் வகுப்பை அதிலிருந்து கலந்த பலன்தான் இந்த பகவத்கீதையில் சொன்னோம் ஏன்னா உபனிஷத்துக்கள் நிறைய இருக்கிறது அதனுடைய சாதனம் நமக்கு வேண்டும் என்றால் அதை நமக்கு கொடுத்தவனால் காரணம் அதை தவிர்க்க சகோபரிகளோ கவா என்ற அனைத்து உபனிஷத்துக்களும் வகுப்பருடைய தானத்திலே அதை தோத்தா அதை கலந்தவன் யார் என்றால் கோபாலன் தான் அவதரித்தவனான அதற்கு என்ன பாறை கடற்கரையிலே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்திலேயே அவதரித்தான் கண்ணன் என்ன செய்யலாம் அந்த உபரிடத்திலான பதிப்புகளை கலந்து நமக்கு கீதாமுகம் அதாவது கீதையாக பாறை கொடுத்தான் என்று சொன்னார் என்பது வேடிக்கையாக ஸ்லோகத்திலேயே ஒரு விடயமும் தெரிவித்தார் இந்த பசுக்கள் எல்லாம் பாறை துவக்கணுமானால் நேர பாறை தொங்கக்கூடாதால் என்ன பண்ணணும் கேட்டா அது ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் வைக்கணும் அப்பதான் அது பாறை துவக்கம் ஆனால் இந்த இடையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பால் தொடக்க வரைக்கும் கருப்புட்டி ரொம்ப பால் தொடக்க ஆரம்பிச்சுனா அந்த கண்ணுக்குட்டி எடுத்து அப்பா கட்டுவான் அப்புறம் பால் தான் ஆளுக்குதான் நமக்கு தான் அந்த கண்ணுக்கு கிடையாது அதே மாதிரி இங்கேயும் கூட யார் கண்ணு கூட்டின்னு கேட்டா பார்த்தோ வசா இந்த அர்ஜுனன் இருக்கானே அவர் கண்ணு கூட்டின்னு அவர்தானே கீழே அவர் அருள் செய்யும்படி அவர் தூண்டி விட்டவன் பார்த்தோ வசா ஆனா அந்த கீதையை பூர்த்தியா அனுபவிக்கிறது யாரும் கேட்டால் சுதீகி போக்தா என்று ஞானிகளான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போல்வார்தான் அந்த கீதையை முழுமையாக அனுபவித்தார்கள் ஆயினாலே அந்த அனுபவம் கூட பிற்காலத்திலே வந்தவர்களுக்கு தவிர அவனுக்கு இல்லை இவனுக்கு இல்லைன்னு மகாபாரதத்திலேயே சொல்லிட்டார் எல்லாம் என்ன அர்த்தமேடிய வரவும் போய் எல்லாம் ஆயிடுச்சு பாபி இருந்தாலும் பண்ணி எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடம் கழிச்சு கூட சொல்லலாம் கண்ணம் மறுபடியும் போய் அவளை பார்த்தானா பார்த்த பொழுது எல்லாரும் எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்காளா விசாரிச்சு வச்சு அர்ஜுனை பார்த்து என்னப்பா எப்படி இருக்கேன் உனக்கு இப்போ ஒன்றும் கலக்கம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டான் அப்போ அர்ஜுனன் சொன்னானா இந்த பூமியிலே நீ என்னென்னமோ உபதேசித்தாய் அதையெல்லாம் பொழுது என்னமோ காதல் விழுந்தது ஆனால் என்ன நடந்ததுன்னு இப்ப ஒண்ணுமே ஞாபகம் இல்ல மறுபடியும் ஏதாவது இப்ப கொஞ்சம் காரியம் இல்லாத விவகாரம் ஏதாவது சொல்றாங்க சொல்லு அப்படின்னு கேட்டான் உடனே கண்ணனுக்கு மகாபாவம் துர்மேத ஜாதி பாண்டவா அவன் முக்காலே நிஜமானவன் அப்படியே மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு அருமையான அர்த்தத்தை சொன்னேன் எங்கேயோ கேட்ட இருக்குன்னு சொன்னியே இப்படி கூட ஆக்கி சொல்லிவிட்டு மறுபடியும் அவனுக்கு சாரமான சில விஷயங்கள் வச்சம் செய்கின்றான் என்று அது இன்றைக்கும் கூட மகாபாரதத்திலே அனுசாசன பகவத்தில் இருக்கிறவர்களே அனுகீதா என்ற பேர் அது அப்படி அது மகாபாரதத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பார்த்தோ வசா ரொம்ப பொருத்தமான வார்த்தைகள் அதை துவக்கிறதுக்கு அவன் காரணமா இருந்தாலே தவிர அதனுடைய பலத்தை அவர் அனுபவிக்கல ஆனால் பிற்காலத்தில் வந்த சுஜீகி போக்தா ஞானிகள் தான் அதை அனுபவித்தார்கள் அது துக்கம் அது எதிர்ப்பு கேட்டால் கீதாமத்தம் எது இப்படி அதுவாக சொல்லப்படுகிறது அதைத்தான் முன்னாள்வார் அறிவினால் குறைவில்லா அகதினால் தவறிய நெறியெல்லாம் எடுத்து வைத்த நிறைவான தொழுமூர்த்தி இந்த உலகத்தில் இருக்கிறவாழ்தான் தெரிஞ்சுக்கணுக்காக கீதையை செய்தா என்ற அற்புதம் அவ்வளவு தொடர வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தா அப்படின்னுக்கு அந்த யுத்த பூமியில எல்லாத்தையும் கதை தெரியல நான் இங்க எழுதிருக்கிறவர்கள் ஆறு என்னுடைய தாத்தாமார்கள் என்னுடைய குருமார்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள் என்னுடைய பந்துக்கள் இவர்களோட நான் எப்படி யுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகத்துக்கு கையிலேனே என்னுடைய கையில் இருக்கிற காண்டி இவன் எனக்கு உடல் வேறு விதவில் இருக்கிறது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அர்ஜுனன் தயங்கி இருந்தான் அப்பொழுது அவனுக்கு என்ன சொல்லணும் தர்மம் யுத்தத்துக்கு வரது முன்னாடி இவெல்லாம் வரப்போறான்னு தெரியாதா ஏன்னா இங்க வந்து இறந்துகின்ற போர்க்களத்துல என்ன ஒப்பாரி அதான் அந்த பழமொழி அங்கேதான் வந்தது போர்க்களத்துல வந்து எந்த ஒப்பாரி இருக்கிறாய் அவன் முன்னாடியே தெரியுமா தெரியாதா இவ்வளவுதான் வரப்போறான்னு இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்னாலே ஒரு கட்டம் நடந்து என்ன கட்டம் என்ன பாண்டவர்கள் அஞ்சாவது அஞ்ஞாதவாசம் ஒரு வருடம் இருந்தார்கள் அதாவது விராட நகரத்திலே இருந்தார்கள் அந்த அஜாதவாதம் முடிகிற சமயத்துல கீச்சவாதம் என்றது நடந்திருக்கு மகாபாரதம் கேட்டு போனா கலப்பம் பெருசாதோட சுருக்கமா சொல்றேன் கீச்சகமே ஒருத்தான் அவன் என்ன பண்ணான் இந்த திரௌபதி அவளாகிய மறைந்திருக்கிறார்கள் அந்த அஜாதவாதத்துல அவரிடத்துல கொஞ்சம் சகாத முறையிலே நடந்து கொள்ள முயற்சி செய்தான் உடனே பீமன் என்ன பண்ணான் கண்ணனுடைய சகாயத்தோடு அந்த கீசன் கீசனங்கிறவன் இருக்காத ராஜா வந்து மைக்குலன் அவன் வதம் பண்ணிட்டான் கீழே வதம் பண்ணதுக்கு பீமனத்தோட துரியோதன் ஒருத்தனுக்குத்தான் அதிகார ராமத்தை உண்டு துரியோதனன் பீமன் ரெண்டு பேரால் மட்டுமே தான் கீழன் கொல்லப்பட முடியும் என்று அது ஒரு விதி இருந்தது அதே விதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அந்த கணக்கில் பார்க்கிற பொழுது இப்போ துரியோதன் அத்திராபத்தில் உட்காந்துட்டான் கீழம் மாண்டான்னு கேள்விப்பட்ட உடனே ஓ மீண்டும் அங்கதான் காரணம் தெரிஞ்சு விட்டான் இதுதான் விஷயம் அத்தியாபத்திலிருந்து தான் போகல இன்னொருத்தர் போகக்கூடியவன் பீமன் கீழே மதமாயிட்டானா அப்ப பீமன் அங்கதான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவர்களை எப்படியாவது அந்த அஜ்ஞாதவாதத்திலிருந்து வெளிப்படுத்தித்தான் மறுபடியும் அவர்களை பன்னிரண்டு ஆண்டு வனவாசத்திற்கு அனுப்பி வைத்து என்று நினைத்து என்ன பண்ணாங்க விராட நகரத்தின் மேல படையெடுத்து போனா அந்த பாடுபாடுகளை எல்லாம் முதல்ல கவர்கிறது என்றது ஒரு காரியம் ஒன்று கோபுர கடமும் இருக்கு இந்த காரியத்தை பண்ணலாம் உடனே உத்தரகுமாரன் என்கிறோம் அதாவது விராடனுடைய பிள்ளை நான் உத்தரத்துக்கு போகிறேன் கிளம்பினான் அப்போ அர்ஜுன் அந்த இடத்துல கிரகநடை என்ற பேரோட ஒரு ஸ்திரீயா இருந்தா அதெல்லாம் மகாபாரதனுடைய கதைகள் அவன்தான் பேர் அர்ஜுனன் ஆனா பாதி தூரம் போன உடனே உத்தரகுமாரனுக்கு கைகாலெல்லாம் இருக்கு ஐயோ என்னால் யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாதே நான் யுத்தம் செய்கிறேன் என்று என்ன செய்தான் அர்ஜுனன் உத்தரகுமாரனை சாரதியாக வைத்துக் கொண்டு இவன் யுத்தம் பண்ணினான் அந்த யுத்தத்துல இங்க யார் யார் முன்னாள் நிற்கிறாரோ அவர்கள் பெரும் பகுதி அத்தனை பேரும் வந்து நின்றான் துரியோதனன் கர்மன் அஸ்வத்தாமா துரோணர் பீஷ்மர் என்று வராதவாரே கிடையாது அத்தனை பேரும் வந்தான் ஆனால் அத்தனை பேரையும் தனிமுகனாக எதிர்த்திருந்து தோற்கடித்து விட்டார் இந்த அர்ஜுனன் என்று மகாபாரதத்துல அந்த விராட பர்வத்திலேயே ரொம்ப பிரசித்தமாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் கதையை சொன்னேன்னா இப்ப விராடங்கிறது இத்தனை பேர் எடுக்கிற பொழுது ஐயோ என் கை நடக்கிறது கால் நடக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே இங்க வந்து ஆழ்ந்த யுத்தத்திலே மட்டும் அவர் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்னாலடா சாதாரண சங்கல்பம் அது ஏன் அப்படி சொல்லணும்னா சொல்லலைன்னா கீதை வரணும் ஆ கீதை வந்துக்கா அவர் அப்படி சொல்ல வைத்தான் என்று இப்படித்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆட்கள் சாட்சி இருக்கிறார்கள் அவர் என்ன பண்ணலாம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே சொன்ன உடனே அவரை பார்த்து கண்ணன் என்ன சொல்லியிருக்கணும் உனக்கு கதையை தரணும் யுத்தம் பண்றது யாரா இருக்காருன்னா எழுதில்லை தொழு அம்மை என்று இவ்வளவு சொல்லியிருந்தால் போதுமா இருக்க அதை விட்டு அவருக்கு கம்மயோகம் நாமயோகம் பக்தி யோகம் பகத் யோகம் அவதாரம் புரோகமதிக்கை என்று ஒன்றும் தப்பாமல் எல்லாத்தையும் பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு சோகங்கள் அவனுக்கே ஓயோய குறித்தான் தோணும் அவனுக்கே போராடாமல் ஆகிடும் நடுவில் கல்வியில என்ன சொன்னான்னு கேட்டா இவன் என்ன பண்றது கில்கத்தா மூலா தத்துவம் எப்படி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு முதல்ல திரைக்கு இருந்தான் அர்ஜுனன் கடையோ கண்ணாடி பார்த்து என்ன சொன்னான் கண்ணன் கடையோ சொல்லிட்டான் எதாச்சதி தப்பா உனக்கு எப்படி இருக்கமோ அப்படி செய்ய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொன்னா உடனே அர்ஜுனன் என்ன சொன்னான் கடைசியே வசனம் சொன்னான் நீ என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னான் கடைசியா சொல்ல கூட உண்டு சொல்லிட்டே வந்தான் பகவத்கீதையை கடைசியில அர்ஜுனன் என்ன பண்ணலாம் அப்பா ஆளு நீ என்ன சொல்றியோ அதை பண்ணி விடுறேன் நீ சொல்றது பண்ணி விடுறேன் கீதையை நிறுத்த பாரத யுத்தம் தான் கஷ்டம்னு நினைச்சோம் அதோட பகவத்கீதை கஷ்டமா இருக்குது அதனால பாரத யுத்தமே தேவை போகிறது நம்ம யுத்தமே பண்ணல நீ அதை ஆள வந்தா போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு கீதையோ உபதேசித்தான் என்று தெரிகிறது ஆனால் உண்மையாக அவனுக்கு அப்படி இருந்தாலும் கூட அது பின்னால் அதனால்தான் பார்த்தம் அர்த்தான காரணிய தர்மா தர்ம தியாகுலாம் என்று ஆரம்பித்தார் அந்த கீதா சகலகத்திலே தொடர்கிற பொழுது அவனுக்கு அஸ்தானத்து அதாவது வேண்டாத இடத்துல போய் அவனுக்கு ஸ்நேக காரணம் எல்லாம் ஏற்பட்டு எது தர்மம் எது அதர்மம் என்ற சந்தேகம் எல்லாம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட தியாசோ பாஸ்தம் பிரபன்னம் புத்தி அவை முக்கியமாக கொண்டு கீதாவதரணம் என்று கீதையை சொல்ல தொடங்கினான் கண்ணன் என்று விடுத்தா காட்டிவிட்டார் அதன் கூட அதனாலதான் ஆழ்வாரம் கூட அருள் செய்கிற பொழுது கீதையை பற்றி அருள் செய்கிற பொழுது அரண்யாளர் வரவியல் நெறியெல்லாம் வைத்த நெருங்காலத்து ஒரு மூர்த்தி தெரிந்த உலகத்தோடு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட உயர்ந்த கீதையை செல்லமாக அருள் செய்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரே ஒரு நம்மளுடைய ரொம்ப அத்தியாச்சரியமாக காட்டியிருக்கிற விடயம் அந்த என்ன இருக்கிறதுன்னா அறிவினால் குறைவியுள்ளா அகழ்காலத்தவரியா அப்படின்னு பார்க்க இருக்கிறது அர்த்தம் என்ன சொல்லணும் அறிவினாலே குறைவி இல்லாதவர்கள் அப்படின்னா சாதாரணமா எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்லுவார் அறிவினாலே நிறைந்தவர்கள் குறைவு ஒரு தான் அப்ப அறிவினால நம்ம பூர்ணமா இருக்கிறவர்கள் அந்த அகங்காரத்தை அறியும்படியா இயற்கையை சொன்னான் அப்படின்னு சொன்னான் அதுக்குத்தான் ஏற்கனவே அறிவினால குறைவு இல்லாதவர்கள் இவன் என்ன புதுசா சொல்ல வேண்டியது ஒன்னும் வேண்டியது இல்லையே அப்படின்னு நமக்கு சந்தேகப்படுவான் அதனால நம்மள என்ன பண்ணாருன்னா அறிவினால் வரையில்லா என்பது அறிவனுடைய பூர்த்தியை சொல்லுகிற அன்பு அது போல இது எத்தனை போகிறார் அப்படின்னு கேட்டா அறிவினால் குறைவுபட அறியாதவர்களுக்காக கண்ணம் கீதையை சொன்னது அது அர்த்தம் அறியாதவர்களான இந்த மக்களுக்காக ஜனங்களுக்காக என்னவர்களான இவர்களாம் நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் என்று அந்த கண்ணவிழா அப்படி கீதைங்கிற அற்புதமான சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தான் என்று அருள் செய்தார் அப்படிப்பட்ட கீதா சாஸ்திரம் கீதா சாஸ்திரம்னா அதற்கு இணையான ஒரு சாஸ்திரம் உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லா மதஸ்தர்களும் ஒப்புக்கொள்ளும் அதெல்லாம் ஆச்சரியம் சில வெளியிடத்தோம்னா சில பேர் மட்டும்தான் ஒப்புக்கொள்வார் ஆனா பகவத்கீதைங்கிறது என்ன சொல்லுவேன்னா இன்னைக்கு அந்த பகவத்கீதைக்கு ஊரை எழுதாதவாடே கிடையாது யார் வேணும்னா காலம் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ஒரு வியாக்கியானத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கட்டும் அன்றைய தினத்திலேயே எந்த ஒரு மதத்தினுடைய ஸ்தாபகர் தர்ஜன ஸ்தாபகர் என்று யாருக்காவது ஒரு பேர் வாங்கணுமானால் அவ என்ன பண்ணணும்னா மூணு விடயங்களுக்கு வியாக்கியானம் எழுதிய ஆகணும் முதல்ல உபரிஷத்துக்களுக்கு வியாக்கியானம் பண்ணலாம் உபரிஷத்துக்களுடைய விளக்கமான பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணலாம் இந்த உபரிஷத்துக்களும் பிரம்மசூத்திரங்களிலும் சொன்ன விடயங்களை நமக்கு தெளிவாக காட்டுவதற்கான பகவத்கீதைக்கு வியாக்கியானம் அருள் செய்யும் இந்த மூணு எவன் வியாக்கியானம் பண்றானோ அவனுக்குத்தான் பாக்கியகாரம் என்று பெயர் ஏற்படுமா அந்த காலத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால வடக்கே இருக்கக்கூடிய மதங்களிலே கூட வல்லபாச்சாரியர் முதலாம் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பிரசித்தமா தென்னாட்டிலே நமக்கு தெரிந்து சங்கர பகவத்பாதர் ஸ்ரீ பகவத் ராமாங்கர் அதே போல மாதோ மதத்துக்கு பிரவர்த்தகரான அந்த அவர் மத்வாச்சாரியர் என்கிற ஆனந்த தீர்த்தர் இவரெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நிறைய எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆனாலும் எவ்வளவு பண்ணின கீதா வாக்கியம் அதற்கு உண்டான ஒரு தனி பெருமை மற்ற பாக்கியங்களுக்கு கிடையாது என்பதாக நம்முடைய சித்தாந்தத்திலே நாம் சொல்லுகிறோம் என்று நினைக்க வேண்டாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைத்திருக்கிற மேல்நாட்டு அறிஞர்களும் கூட என்ன சொல்றாங்க Ramanujar commentary is very near to the original அப்படின்னு very near to the original அதாவது கீதைக்கு ரொம்ப விட்ட இருக்கிறது எதுன்னு கேட்டா ராமானுஜர் செய்த வியாக்கியானம் தானே தவிர அந்த வியாக்கியானங்கள் அல்ல என்று சொல்றார் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா இரண்டு காரணம் சொல்லலாம் ஒரு முதல் காரணம் என்ன என்னால் ஆழ்வார்களுடைய அருள் செயல் அதிலே ஆழ்ந்து நன்றாக மூழ்கி திளைத்தவர் எவ்வளவான ஆகையினாலே அந்த அருள் செயலுடைய அர்த்தங்களை கொண்டு இந்த கீதைக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுகிறார் ஆகையினாலே அந்த அர்த்தம் அவ்வளவு ரசகமாக இருக்கிறது இரண்டாவதாக அந்த அருள் செய்த உண்ண போகிற வார்த்தையும் உண்ணாத போவது வார்த்தையும் சொல்லுவார் தப்பில் பேருகிறேன் அவர்களை உபயோகமே இல்லாம எந்த விஷயத்தை நாம் எடுத்து உபகாரிக்கிறோமோ முதல்ல சமுதாயத்துல அதற்கு ஒரு குறை உண்டு என்ன குறைன்னா இந்த அத்வைதம்ங்கிற சித்தாந்தம் அடிப்படையா நான் என்ன கொண்டு விட்டாருன்னா ஏகமேவா அத்வித்தியம் என்கிற ஸ்ருதி வாக்கியம் அதாவது வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா பிரம்மம் ஏகமேவா ஒன்றுதான் அத்வித்தியம் ரெண்டாவதே கிடையாது அத்வித்தியம்னா நோ செகண்ட் அப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அது ரெண்டாவதே கிடையாது ஒன்றுதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னபடியினாலே அத்தை விடாப்பிடியாக கொண்ட அவையில ஆச்சாரியர் என்ன அர்த்தம் சொன்னாருக்கு அப்படின்னா அப்ப பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனையும் வித்யாபூதம் வித்யான்னா பொய்யல் எல்லாம் மாயக்கோபம் தான் உண்மையே கிடையாது அத்தனையும் பொய்யல் ஒன்றுமே கிடையாது எல்லாம் பொய் ஆனால் பொய்யா இருக்கிறது நம்முடைய அறிவை அறிய क्या बतला रहे இருக்கான் அப்படியே போய் எல்லாம் உண்மையே கிடையாது எனக்கு உண்மையான பிரம்மஞானம் ஏற்படுறது ஏற்பட்டு விட்டால் பிரம்மஞானம் என்ன பிரம்மம்தான் சத்தியம் மற்றதெல்லாம் போய் எங்களை ஞானம் ஏற்பட்டு விட்டால் அப்ப என்ன ஆயிடும் கேட்டா என் கண்ணு நாள் இருக்கிற அத்தனையும் மறைஞ்சு போய் நான் அந்த பிரம்மமாக அதனால்தான் ஆம் பிரம்மாத்மி ஆம் பிரம்மாத்மி என நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இது அதாவது பிரம்மத்தோட மற்றெல்லாம் காண்பது அத்தனையும் போய் மேடைய வேத பொருள் இதென்று என்று உண்ணி பிறவும் நன்று என்று ஓதி எல்லா மற்றெல்லாவையும் அகதி என்று உயிர்கள் மேல்விட்டு ஆதிப்பனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ் அல்லதெல்லாம் பாதையில் நன்றார் தெரியலே பாதையில் நன்றார் எவ்வளவானார் என்று திருவண்ணந்த அமுதநாதன் காட்டுகிறார் ஆஹா இப்படி அத்வைத